திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அரிசிற்கரை புத்தூர் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் முத்தோறும் பூனல் மொய்யரி சீர்கரை பூத்துரன் நடி போற்றி என்பாரெல்லாம் பொய் தூறும் புலனை தோடு புல்கிய மை தோறும் வினை மாற்றவும் வல்லரே பிறை கணி சடையம் பெருமானின்று கரை கணி தவர் கண்டவண கத்தாய் உறக்கணி தோறு காமனத்தார்களை புறக்கணி திடம் போத்தோர் புனிதரே அரிசிலின் கரை மேலணியார் தரு புரிசை நந்திருப்பூத்தூர் புனிதனை பரிசோடும் பரவி பணிவார்கெல்லாம் துரிசில் நன்னேரே தோன்றிடும் காண்மினே வேதனை மிகு வீணையில் மேவிய கீதனை கிளரும் கொன்றயம் போதனை புனல் சூழ்ந்த புத்தூரனை நாதனை நினைந்தென் மனம் நையோமே அறுப்பு போன் மூலையாரல்லல் வாழ்க்கை மேல் விருப்பு சேர் நிலை வீட்டு நல்லேட்டமாய் திருப்புத்தூரனை சிந்தை செய்ய செய்ய கருப்பு சாற்றிலும் அன்னிக்கும் காண்மினே பாம்போடு மதியும் படர் படற்புஞ்சடை பூம்புனலும் போதிந்த புத்தூருளான் நாம் பணிந்தடி போற்றிட நாள்தோறோ சாம்பலென்பு தன கண்ணியாகுமே கனலங்கை தன்னிலேந்தி வெங்காட்டிடை அனலங்கை தீ நின்றாடுவர் பாடுவர் பினலஞ்செஞ்சடை மேற்பிரையும் தரு புனலும் சூடுவர் போலும் புத்தூரரே காற்றினோ கடிதாகி நடப்பதோர் ஏற்றினும் இசைந்தேருவரென்போடு நீற்றினை அணிவார் நினைவாய்த்தமை போற்றி என்பவர் கண்பர் புத்தூரரே முன்னமோ புறம் சென்றனராயினும் அன்னமோ பரலைந்தடைந்தார் கேளாம் பரலைந்தடைந்தார்கெலாம் சடை மேனிச்சம் பொன்னுமோப்பர் புத்தூரம் புனிதரே செருத்தனால் தேர் செல்ல உய்திடும் கருத்தனாய் கையிலை எடுத்தானுடல் பருத்த தோல் கெட பாதத்தொரு விரல் பொருத்தினார் பொழிலார்த்த புத்தூரே சுவாமி படிக்காசு வைத்த பரமர் அம்பாள் சிவாம்பிகை திருச்சிற்றம்பலம்